ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து அபூ ஹுரேரா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் اللهم إني أعوذ بك من الجوع فإنه بئس الضجيع وأعوذ بك من الخيانة فإنها بئست البطانة என்று கூறுவார்கள் அபுதாவூத் ஒன்று ஐந்து நான்கு ஏழு துவாவின் பொருள் இறைவா தீய தோடனாக இருக்கும் பசியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கெட்ட பண்பாக உள்ள மோசடியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்